எல்லாம் தவழும்படியான மிக உயர்ந்திருக்கிற மாடங்கள் சூழ்ந்த உத்தர கோஷம் அங்கே அங்கே அம் சோலால் தன்னோடும் அதான் சொன்னேன் இங்கதான் சொன்னேன் அவன் பெருமான் எப்படி அறிவுரை காட்சி தருவான்னா அம்மையப்பராகவே இருந்து காட்சி தருவான் அது திருவான்முடைய திருக்கல்துப்படியார் தான் அவ்வளவு விளக்கமா சொன்னது அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றிருக்கின்றது இந்த உலகத்துக்கு அல்ல பாதாளம் மேதாளம் எல்லாம் இருக்கிற அத்தனைக்கும் அது ஆனா ஆன்மாக்களுக்கு காட்சி தருகின்ற பொழுது அப்பரிசே வந்தளிப்பர் அதே மாதிரி வந்தளிப்பர் அதனாலதான் தானும் தன் தையலுமாய் தாழ்படையோ நாண்டிலனில் என்று சொன்ன அப்படியான நீங்க ஒன்னே ஒரு கேள்வி இருப்பீங்க ஐயா நீங்க ஞான சம்பந்தத்துக்கு தானே அம்மையப்பரா வந்தார் பால் கொடுத்தார் மணிவாசகருக்கு குருநாதன் அல்ல வந்தார் அப்படி இருக்கும்போது தானும் தன் தையலுமாய்ங்கிறாரு என்னதுங்க அப்படின்னு வரணும் என்ன சொல்லுவீங்க கேள்வி ஒரு கேள்வி அடுத்த மாதம் அதுக்கு விடை சொல்லுவோமா சிவி சிவ அது வரைக்கும் தாங்காது பையன் அப்படிதான் சொல்லுவான் ஏதாவது கேட்டா ஏப்பா இது நீங்க நாளைக்கு பாத்துட்டு வாங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்லு ஐயா இன்னொரு பன்னெண்டு மணி நேரம் நீங்க அதை ஆசை தோண்டிச்சீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஆமா இப்ப அம்மையப்பரே பெருமானு ஞான சம்பந்தருக்கு குளத்தங்கரையில அம்மையப்பரா வந்தாங்க சரி ஒத்துக்கிறோம் இவருக்கு வந்தது குருநாதனை தான் வந்தார் அவர் வந்தபோது தானும் தன் தையலுமாய் தாழ்சடையோ நாண்டிலனில் என்கிறாரு எப்படின்னு அங்கே இருந்து அண்ணன் சிவாச்சாரியார் வந்தார் சிவஞான சிந்தியார் இருந்தது அருளது சக்தியான் சக்தி சக்திங்கிறது ஆறு கஞ்சம் புடவை கட்டிட்டு வர்றது இல்லடா பெருமானுடைய திருவருளைத்தான் நாம் சக்திங்கிறோம் அதுதான் அம்மா எனவே பெருமான் இல்லாத அருள் இல்லை அருள் இல்லாத பெருமான் இல்லை எனவே அருளோடைய பெருமான் வந்தமையினாலே அங்கேயும் அம்மா எப்பரே அப்பரிசே வந்தளிப்பர் இதெல்லாம் பரிமையான ஒளியில் இருந்தார் பெருமான் குருநாதனாய் வந்தா உபதேசம் கூட இங்கே தானும் தன் தையலுமா என்பது பொருந்துமோ எனில் பொருந்தும் என்னை அருளது சக்தியாக மறந்தனக்கு என்றாராகலின் அவ்வளவுதான் அது நிரம்ப மாட்டாங்க அது யார் சொன்ன அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் இது சொல்ல வேண்டிய நாங்க கேரள உட்கார்ந்து இருக்கிற முண்டங்களுக்கு வேலை என்ன வேலை இவன் இவனால் பார்த்து சொல்லணும் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் விளங்கல ஒரே வேணான்ட்டான் படித்தாதான் கஷ்டம் படிக்கலன்னா ஒன்று இல்லைன்னு ஒரு ஒரே எனவே பாருங்க இப்போ அஞ்சோலால் தன்னோடும் கூடி அப்போ அவன் அந்த அம்மையோடு கூடி வந்தானாம் அடியவர்கள் நெஞ்சுளே நின்ற முதம் ஊறி கருணை செய்து அடியேனுக்கு மட்டுமல்ல பெருமாள் எந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரிய வந்தாலும் அந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சோலால் தம்மோடும் கூடி வருவார் எனவே அருளோடு கூடி வருவான் பெருமாள் அப்படி வந்து அறிவர்களுக்கெல்லாம் கருணை செய்து <coughs> துஞ்சல் பிறப்பரப்பான் துஞ்சல் பிறப்பறுப்பான் <coughs> அது என்ன துஞ்சல்னா தூங்குதல்ல பிறப்புன்னா பிறந்தது துஞ்சல்னா தூங்குதல்னு சிவ சிவ திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு வணக்கம் நீங்க அவ்வப்பொழுது வாங்க சுவாமி ஆமா அப்போ ஆமா பிறப்புன்னு சொல்லும்போது என்ன ஆமா இங்க என்ன பொருள் இறப்புன்னு அர்த்தம் ஏன் உறங்குவது போலும் தாக்காடு அந்த குரல் வந்துருச்சுன்னா அத்துப்படி இப்படி பாருங்க அதனால துஞ்சல் பிறப்பு அறுப்பான் தூய புகழ் பாடி அவனை யார் சேர்ந்தா அவருடைய திருவடியை சேர்ந்து விட்டா துஞ்சலும் இல்லை பிறப்பும் இல்லை அல்லவா மணிவாசகர் இவரே பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க திருவள்ளூர் அவை போனவர் அங்கேயும் இருந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம் அர்த்தஜாமம் எங்கள் பெருமான் இப்படி எல்லாம் சிவ சிவ பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு இங்க சிறப்பென்னும் செம்பொருள்னா கம்யூனிசமா இருக்குமா மக்கு பெருளா சிறப்பென்னும் செம்பொருள்ங்கிறது பெருமானம் எவ்வளவு முழுக்கமும் அழகா சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அவரை போய் சகாரா பாலைவனமா வச்சிருக்கீங்களாடா சகாரா பாலைவனம் ஆமா ஆமா திருவள்ளுவர் நல்ல அருமையா நீங்க மயிலாப்பூர்ல இருக்கிற திருவுருவம் நல்ல திருநீர் அணிந்த திருவுருவம் அங்கதான் அவர் தோன்றியவர் அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் அந்த இல்லாத முன்னுங்களை அப்படி வச்சுக்கிட்டான் நாம இருக்கிறவங்க நம்ம திருக்குறள் பதிப்புல திருவள்ளுவர் அப்படி போடணும் எப்படி அப்படி அணிந்ததா அப்படிதான் இந்த மயிலாப்பூர்ல இருக்கு திருவள்ளுவர் அவன் இது போனா நாம உண்டோங்கிற அப்படி போடணும் திருவள்ளுவர் அருமையா இருக்கணும் ஆனா சத்தியம் அவர் வந்து நல்ல அருமையா ஏண்டா ரொம்ப பழங்காலம் அந்த பழங்காலத்துல அந்த நீங்க திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழியின் மற்றடித்து சார்தரும் நோய் சாரதரா அப்படிங்கிறது அது என்ன சார்தரும் நோய் அதுதான் நம்ம ஆகாமியும் வர இருக்கிற நோய் ஆகாமியும் கெடும் என்று சொன்ன அதெல்லாம் இப்படி அருமையான பாட்டுல சார்பு சார்பு கெட ஒழியின் மற்றடித்து சார்தரா சார்தரும் நோய் சார்தரம் நோய்கிறது நீ சார இருக்கின்ற வருவினை நீங்குதல் வருவினை நீக்க இதெல்லாம் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு நல்லா எல்லாம் பருமையாக தான் எழுதியிருக்காரு அந்த ஒரு குரல் நடத்துறதுக்கு ஒரு மணி நேரம் இன்னைக்கு அப்படியே அவுட்லைனா சொல்லணும் மறுநாள் படிச்சுட்டு வர செய்யணும் பையங்களை மறுநாள் நடத்துனாதான் இப்ப ஐயா வழங்குது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையா படிச்சதுன்னா இந்த பரசுராமெல்லாம் அப்படி சொன்ன பையங்களை ஓட்டுங்க ஆமா முதல் நாள் படிக்கும்போது பெரிய பாறாலாம் வழங்காது அது அப்படியே அது சொல்லி சொல்லி வழங்கிட்டு ஆனா தம்பி இதை ராத்திரி படிச்சுட்டு வரணும் தெரியுது இல்ல என் வகுப்பு வந்தாதான் திறக்கிறதுன்னு வச்சுக்க கூடாது ராத்திரி அப்படி உண்மையா படிச்சிருந்தாங்கன்னா ஐயா அந்த ஒரு மாதிரி வழங்குவியா மறுநாள் அதை விளக்கினாத்தான் அழகா வழங்கணும் அப்படி நடத்தினதான் திருக்குறள் ஏப்பா கடுமையானவர் அந்த நம்ம நான் எனவே துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி அது என்ன தூய புகழ் என்றார் திருவள்ளுவர் அங்கிருந்து இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அவர் பொருள் சேர் புகழ்னர் இவர் தூய புகழ்னர் சரி அது என்ன தூய புகழ்னு அது என்னது என்ன அப்படின்னா புகழ் கூட வந்து என்ன அழுக்கப்பட்டிருக்குமா பொருள் சேர் புகழ்னும்னு அதுக்கும் பருமையான இறமை குணங்கள் இளராயனாரை உடையரனக் கருதி அறிவிலார் கூறுகின்ற பொருள் பொருள் அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருசேர் சேர் போல் எனப்பட்டது சொன்னது தமிழ் தான் சொன்னது தமிழ் அதுக்கு என்ன பண்றது நம்ம தமிழை கொலை பண்ணி பேசிட்டு இருந்தா அது எப்படி தமிழ் வழங்கும் இறமை குணங்கள் இளராயினாரை உண்மையான தலைமையுடைய பெருமானுக்கு போல் உண்டு அப்படி இல்லாத வழியில போற தெருவுல போறதெல்லாம் நம்ம என்னன்னு கேட்டோம் உடையரன கருதி அந்த போல் உடையரன கருதி அறிவிலார் கூறுகின்ற கோள்கள் முட்டாபேதி சொல்லிட்டு இருக்கானே அவை பொருள் சேரா ஆகலின் அவை முற்றவும் உடைய புகழே பொருள் சேர் மற்றவங்க சொல்ற புகழ் புகழ்னு சொல்றதெல்லாம் இல்லாதது இருக்குன்னு சொல்றான் எங்க பெருமானை சொல்லுவன் தான் உண்மையான அந்த பொருள் செயற்போடுறது இப்படி சொன்ன வழங்காதுன்னு கண்ணதாசன் பார்த்தான் அர்த்தமுள்ள இந்து மதம் பொருள் செயல் போல்னா அர்த்தமுள்ள போல்னு அர்த்தம் அப்பா விளங்குது பார்த்தீங்களா அப்ப இந்த அர்த்தமுள்ள போல்னா விளங்குற மாதிரி பொருள் செயல் போல் வழங்க மாட்டேங்குது ஏன் அந்த அளவு வடமொழி கடந்து போச்சு ஆனா உண்மையா கண்ணதாசன் என்ன கேட்டா அர்த்தமுள்ள இந்து மதம் விட அல்ல பொருள் படைத்த இந்து மதம் என்று எழுதியிருக்கலாம் அவர் என்ன சொல்லி கேட்டா இடங்கை பெறுவதற்கு வணங்கணும் இருக்கு ஆனா அப்படி எழுத இல்லைன்னா பொருள் சேர்ப்போல் அது என்ன இறமை குணங்கள் இரதாயினாரை உடையரன கருதி அறிவிலார் கூறுகின்ற பொருள்கள் பொருள் சேராவாகலின் அவை முற்றவும் உடைய இறைவன் போலே பொருள் செய்யப்போல் எனப்பட்டது இதுல ஒரு எழுத்து வரக்கூடாது ஐயா அதெல்லாம் பெருமையில இன்னும் ஒரு கிள்ளுக்கிறையா பெருமையில என்னமோ எழுதுனா முருகா எனவே அப்படிப்பட்ட தூய புகழ் பாடி புஞ்சமார் வெல்வலையீர் புஞ்சமார் புகழ்விலையீர் அது என்ன புஞ்சம்னாரு தொகுதியான வளையல்கள் ஒரு வளையம் ரெண்டு வளையல் இல்ல இதுல ஏற்பு இது வரைக்கும் அடிக்கிறது அந்த காலத்துல இந்த ஆடி பதினெட்டுக்குன்னா பிள்ளைகளுக்கு அப்படி நிறைய போடுவாங்க இந்த வளையல்னு ஒன்னு ரெண்டு போடக்கூடாது நல்லா நிறைய போடுவாங்க கை நிறைய வளையல் இருக்கிறது அந்த அந்த சுமங்கலியா அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்கிறதுக்கும் பின்னால சுமங்கலியா இருக்கிறதுக்கும் அது ஒரு அலையாளம் அதுக்கு பிறகு அந்த வளையல் இருக்காது கணவன் இல்லாத போது அந்த வளையல்லாம் இருக்கக்கூடாது சிவசிவா அதனால அது ஒரு பெரிய பேரல்லவா அதனால வளையல்னா அந்த மாதிரி அந்த புஞ்சாமார் அம்மா எப்படிப்பட்டவங்க நல்ல அருமையான அம்மா அவருடைய கணவர் பெருமான் இல்லவா அதனால நம்ம அம்மா எப்பவும் என்ன வளையல் நிறைய அடிச்சிருக்கோம் கையார் வளை சிலம்பே இதெல்லாம் வேணாம் இப்படி எல்லாம் போலாம் போனா அந்த மாதிரி புஞ்சமார் வெள்வளை புஞ்சம்னா நிரம்ப தொகுதியான வளையல்களை அணிந்திருக்கும்படியான பெண்களே பொன்னூசல் ஆடாமோ ஆனோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் ரெண்டு பேரும் போய் நான் பார்க்க பார்க்கிறேன்னு போய் அங்க பார்த்தா ஏசாமி ரெண்டு பேர்ல தம்பி பாத்தீங்களா அல்லது அப்பா பாத்தீங்களான்னு கேட்டா பார்த்தேன்னு சொல்லவும் முடியல பார்த்தேன்னு என்ன பண்ணிருக்கு அப்ப ஆடவரா பெண்ணா அல்லது ரெண்டு ரெண்டு கட்டானா இந்த ரெண்டு கட்டாங்கிறது ஜி டு அலி அவ்வளவுதான் ஆனாயி பெண்ணாயி அலியாய் பிறங்கொழிதே மின்னாயி மண்ணாயி இத்தனையும் வேறாயி ஒன்றுகள் அதனால ஆனோ அரியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் அவர் ஆடவர் என்றோ பெண்ணிரண்டோ இரண்டும் அல்லாதவர் என்றோ அவரை பற்றியே தெரியாத காணா என்று இருவர் காணா கடவுள் அந்த இருவர்தம் அந்த அறிவுக்கும் கடந்து நிற்கின்றவர் கடவுள் அல்லவா அந்த அறிவினுடைய எல்லைக்கு கடந்து நிற்பவர் கடவுள் அல்லவா கடவுள் கருணையினால் என்ன செய்தார் தேவர் குடாம் நானாமி என்னாரு பிறந்து பிறந்து நான் பிறப்பதற்கே தொழிலாகி இறைக்கின்றாரே அப்படின்னாரு ஏன்னா நீங்க மனுஷன்தான் ஒண்ணும் தெரியாதவன் மண்ணுல பிறந்திருக்கான் நீங்க தேவர்களா வாழ்ந்தவங்க மீண்டும் மேல இருக்கிற உலகத்துக்குள்ள போகணும் வெக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்றதுன்னு புறப்பிட்டு இருந்தான் அல்லவா அப்படிப்பட்ட தேவர்கள் கூட ஒரு காலையில அடைவாங்க ஆனா அந்த வெளி நீங்க எனவே அந்த நானாமே உய்ய ஆட்கொண்டருணி நஞ்சுதனி அந்த நஞ்சுதனி உண்டது அப்படித்தான் சரிங்களா மற்றவங்க எல்லாம் பயந்தாங்க ஆனா இவர் மட்டும் பயப்படாம எடுத்து சாப்பிட்டாரா அவங்க எல்லாம் ஆச்சரியமும் அல்லவா வெட்கப்பட்ட நாமும் தேவர் தான் அவரும் தேவர் தான் அவர் எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்கார் நாம எல்லாம் ஓட்டமா ஓடி இருக்கிறோம் அல்லவா நாமும் தேவர் தான் அவரும் தேவரா தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே அது யாரு இவருதான் இவர்தான் எனவே இப்படியாக இருக்கிற தேவர் கூடாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் பாருங்க நஞ்சு சாப்பிடறதே கஷ்டம் அதனால உணவாவே சாப்பிட்டாராம் ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் வீட்டுல அம்மா வந்து உமையம்மை ஏன் சாப்பிடலாங்களேன்னு அன்னைக்கு சாப்பிட்டதே தெரிக்கல இப்பதான் என்ன இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் போட்டும் போ அப்படிங்கிறாரு அப்ப நல்ல சாப்பாடாவே கனத்த சாப்பாடாவே சாப்பிட்டாராம் எதை நஞ்சு அது மாதிரி முனியமா சாமியினர் திருவள்ளுவர் அர்த்தயாமத்துக்கு போனே அழைச்சிட்டீங்க பெயக்கண்டும் நஞ்சும் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் உடையவர் உலகியில் வைத்து சொன்னார் அருளியலை என்ன அருமை அதனால உய்ய ஆட்கொண்டாருடி தனி ஊனாக உண்டருடும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கோணார் பிறை அது என்னன்னாரு கோணார்னா ரெண்டு சுழி போட்டா நீங்க எங்கேயாவது போடுவீங்க ஆமா ரெண்டு சுழிக்கு போவாங்க மூணு சுழிக்கு வாங்க அதனால கோணார் பிறை கோணுதலுடைய பிறை என்ன அர்த்தம் வளைந்த பெரியனர் <laughs> வளைந்த பெரியனர் அதனால கோணார் அதனாலதான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் சரியா பார்த்து படிக்கணும் கோணார் வளைவினை பொருந்திருக்கும்படியான பிறை எனவே மூன்றாம் பிறை அந்த பிறை கூத்தன் குணம் பரவி அவருடைய திருக்குணங்களை எல்லாம் எடுத்து எடுத்து போற்றி பூனார் வானாமுலகி நல்ல அருமையா மார்பில அணிகளெல்லாம் அணிந்திருக்கும்படியான மார்புடைய பெண்களே பொன்னூசல் ஆடாமோ நம்ம இந்த ஊஞ்சலே ஆடலாமா என்று சொல்லி கேட்கிறார் அப்படி இருக்குமா சரி எனவே ஐந்தாவது வரை ஆறாவது பாட்டமா மாதாடு பாகத்தன் மாது ஆடு பாகத்தன் அப்படின்னா ஆடுன்னா இங்க வந்து திளைக்கின்ற அர்த்தம் பெண்ணில் நல்லாடோடும் பேந்தகை அதான் அதுக்கு மாத ஆடு பாகத்தன மாதுக்கு ஆடி காட்டுவான் அப்படின்னு மாதாடு பாகத்தன் அந்த பெண்ணின் எல்லாரோடும் அம்மையப்பராக இருந்தே காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அதான் மாதாடு பாகத்தன் ஆடுதல் இங்க மகிழ்ச்சியோடு உமை இது அம்மையப்பராகவே இருந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கான மாதாடு பாகத்தன் இவருக்கு அருள் செய்த இடம் திருப்பெருந்துறையும் உத்தர கோஷமங்கையும் மறக்கவே மாட்டார் அதனால உத்தர கோஷமங்கை தாதாடு கொண்டை சடையான் தாது ஆடு கொண்டை தாது தாதுன்னா மகரந்த பொடி மலர்களுக்குள்ளே அந்த உள்ள மஞ்சள் இல்ல அப்படி சின்ன சின்ன சின்ன துகளா இருக்கும் அது மகரந்த பொடின்னு பேர் இல்லைங்களா அந்த பெருமானுடைய கொண்டை அணிந்திருக்க கொண்டுக்கானே அந்த கொண்டையில் என்னைக்கு வைத்தான் என்னைக்குன்னு அவன் திருச்சடையில் இருப்பதனால என்றுமே அந்த மகரந்த படி இப்படி கொட்டிட்டே இருக்குமா அவ்வளவு புதுசா இருக்குமா ஏன் முன்னை பழம் பொருட்கும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துன பெற்றியனே அப்படி இருப்பதனால அவனுடைய கொன்றை என்றுமே அளந்திருக்கிறது அவனுடைய கொன்றையில என்னைக்குமே மகரந்த படி இருக்கு சாதாரண நாம என்ன பறிச்சுட்டு வந்த அன்னைக்கு இருக்கும் மறுநாள் எல்லாம் கொட்டி வெறும் இதழ் இருக்கும் மூணாம் நாள் அப்படியே வடங்கி நாலாம் நாள் கருவியே போடும் பெருமானுடைய திருச்சடையில் இருப்பதனால அது எப்படி இருக்குமா அந்த மகரந்த பொடி அப்படியே பொட்டிக்கிட்டே இருக்குமா அதனால் தாதாடு கொண்டை சடையான் அதை கொண்டு திரு திருச்சடையில அணிந்த பெருமானாம் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு அதனால அடியாருள் கோதாட்டி எத்தனையோ அடியவர் தான் இருந்திருப்பாங்க அடியேனே கோதுன்னு இங்க குற்றம் என்னுடைய குற்றம் எல்லாம் நீக்கி என்னுடைய குணத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்திருக்கான் இவ்வளவெல்லாம் எனக்கு அருள் தந்திருக்கிறான் அடியேனை கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீது ஓடா வண்ணம் திகழ அருமையான பகுதி நான் கொண்டு என் தொல் பிறவி தீது ஓடாவண்ணம் நான் சென்ற பிறவியில் இருந்த தீங்கு மேலும் மேலும் ஓடிக்கொண்டே இருந்து எருவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் அப்படி ஓடா வண்ணம் அது ஓடுதல் இங்க பெருகாத வண்ணம் இந்த பிறவியிலேயே எல்லாவற்றையும் அறிக்கிட்டோம் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்கள் அவன் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள் அதனால இன்னையுடைய தீங்கு இந்த பிரிவில் அவன் அறுக்காவிட்டால் இன்னும் அடுப்பு அடுத்த பிரிவு அடுத்த பிரிவுன்னு தொடர்ந்துட்டு இருக்கும் நல்ல வேலை தீது ஓடாவண்ணம் ஓடுதல்னா நீங்க நம்ம விட்டு ஓடுதல் அர்த்தம் இல்ல அந்த தீது நம்மை விட்டு ஓடாவண்ணம் இல்ல அப்படி இருந்திருக்கும் ஆனால் இப்ப அந்த தீதானது மேலும் நம்மை தொடராதவாறு பிறப்பருக்கும் இந்த பெரியோடு எனக்கு ஆட்சி அப்படிப்பட்ட பெருமான் பிறப்பருக்கும் பிறப்பருப்பான் அவனுடைய எதை பாடணும்னாரு பாருங்க இல்ல பெருமானுடைய உறுப்புகள்ல உறுப்புகளை கூட பாடல அந்த உறுப்பில் ஒன்றாக இருக்கிற காது அந்த காதல இருக்கிற குண்டலங்கள் அது அதை பாடுறாங்க ஏன்னா பெருமான் திருமேனில் இருப்பதனால கொடுத்து வச்சது அப்ப நகைக்கடையில எத்தனையோ தான் இருக்குது அது என்ன ஆடுதா கிடையாது ரூபா வேணா ஆடுது அப்படி ஆடுது ஆனா பெருமானுடைய அந்த அந்த காதல் இருப்பதுனால அந்த குண்ட மேல ரெண்டாவது நடனம் அவர் பண்ணதுனால அது ஆடிட்டே இருது ராத்திரின் ஆடும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் அதனால ராத்திரி ஆடுவார் அதனால காதார் குடையாட ஆடாடா பாத்தீங்களா காதார் குடையாட அப்படி இருப்பதுனால அது அப்படியே அதனாலதான் ஞான சம்பந்த தோருடைய சிவியம் தொக்கவலையும் அது வந்து அம்மா அம்மையப்ப ரெண்டு பேரையும் அம்மையப்ப ரெண்டு பேரையுமே சேர்த்து சொன்ன இடம் இங்க தனியா சொல்லும் போது தோருடைய சிவியன் விடையேறி தூதன் மைசூரி பாத்தீங்கன்னா தோடு ஞானசம்பந்த திருவாக்கில முதல் முதல் தன் திருவாயினால் வந்ததே தோடு அந்த சொல் அவ்வளவு ஏதோ என்னைக்கு தவம் செஞ்சதோ தெரியலமா இவர் திருவாக்கல ஞானம் உண்ட குழந்தை வாயில வந்தது எனவே இப்படிப்பட்ட அருமையான காதாடு குண்டலங்கள் பாடி எங்கள் பெருமான் திருக்காதில் இருக்கிற அந்த குண்டலங்கள் அப்படியே இருக்கு பாருங்க அதை ஆடிக்கொண்டிருக்குமா அதை பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முறை போது ஆடு அந்த காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாம் தினமும் எப்படி நம்ம சட்டை போட்டுட்டு வர்றோமோ இன்னைக்கு அவங்க எல்லாம் ஜாக்கெட் போட்டுட்டு இருக்காங்களோ அது மாதிரி மேல அதுக்கு மேல ஒரு மாலை போட்டிருப்பாங்க நம்ம எல்லாம் போட்டுருந்தோம் இப்ப போனோம்னா சாரு கலங்கி போயிட்டு இப்ப போடப்படாது அந்த காலத்துல இப்ப எப்படி சட்டை போடாம வெளியில போறது இல்லையோ துண்டு போடாம அது போல பெண்பாலா அந்த மாதிரி இல்லையோ அன்னைக்கு இதெல்லாம் போட்டுட்டு மாலையோடு இருந்த காலம் நம்ம முன்னோர்கள் தான் நாமே அந்த பெரியவர்கள் அப்படி இருந்திருப்போம் ஆமா இப்படி எல்லாம் எல்லா பிறப்பும் பிறந்தெழுச்சி வந்திருக்கிறோம் அந்த காலத்துல இருந்த பிறப்புன்னா அப்படி எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப அருமை அது இயற்கை அதிக இப்ப மாதிரி இப்ப யாரும் போடாதனால இப்ப நம்ம எதுன பேச்சாளர் வந்தா மாலை வருது இல்லன்னா கல்யாணத்துல மாலை வருது அல்லது எதுன்னு நல்லா அருமையா அபிஷேகம் பண்ணோம்னா அன்னைக்கு குருக்கள் அப்படி போட்டுறாரு இப்படி என்னைக்கோ அப்படி அது மேல உடனே கழட்டிடுவோம் ஏன்னா அவ்வளவுதான் மேல வச்சுக்க மாட்டோம் ஆகவே அப்பெல்லாம் அதனால பெண்கள் என்ன போதாடு பூன்முலையீர் மார்பில் அப்படியே அந்த மாலையானது எப்பவுமே இருக்குமா அதனால் பொன்னூசல் ஆடாமும் பொன்னூசல் ஆடுமா என்று சொல்லி அப்படியே பாடுகிறார் அந்த அருமையான காதாடு குண்டலங்கள் பாடி ரொம்ப அருமையா இருக்கு இந்த காதாடு குண்டலங்கள் சொல்லும் போது இது அம்மா குண்டலம் புரியுங்களா நம்ம போருடைய செவியும் அது அம்மா தான் அம்மா எப்பராக சேர்த்து பாக்குறார் அப்படி இப்படி எல்லாம் இருக்கிற பொன்னூசல் உன் நற்கரிய திரு உத்தர கோசமங்கை நினைவிற்கு அருமையான திரு உத்தர கோசமங்கை ஏன் அப்படின்னு கேட்டா பெருமான் என்றும் எழுந்தொள்ளியிருப்பதனால அது நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் இல்லைங்களா அதனால அந்த வருடம் உத்தர கோசமங்கைக்கு அரசி சடையவனி தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளு திருச்செவரத்துல அதனால அந்த உத்தர உள்ளத்திலேயே இருந்தது ஆதலால் அங்கு எழுந்தொழி இருக்கின்ற பெருமானி உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்து மன்னுதல்னா நிலை பெற்று இருக்கிறது அங்கேயே எழுந்தருள் இருக்கின்ற பெருமான் பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னி பன்னின்னா பலபடியாக சொல்லி நிறுத்தம் பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்து நெஞ்சுமே எதுக்கு அந்த மேற்கோள்னா இனி அந்த பண்ணுதல்னா பலபடியாக போற்றுதல் என்று பொருள் அது இந்த மாதிரி திருமறையில ஒரு நாலஞ்சு இடம் தெரிஞ்சுட்டுன்னா நமக்கு அப்படி ஆசன் அப்படியே உள்ளத்திலேயே பயஞ்சிடும் வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா பண்ணி கூட சொல்ல முடியல என்னடா பண்ணி பண்ணி பேசுற ஏன்னா ஒன்றையே திரும்ப திரும்ப அப்படி பேசுறது இருப்பாருங்க அதை பண்ணி பண்ணி பேசுறது ரெண்டு சொல்லி போடணும் ஆமா வேற மாதிரி சொல்றாரு ரெண்டு சொல்லி போடணும் எனவே அந்த மாதிரி பண்ணி பணிந்திரஞ்சி பாவங்கள் பற்றறுப்பான் இப்படி எல்லாம் எரிஞ்சுகின்றவர்களுக்கு பாவங்கள் அவங்களுடைய அந்த ஆன்மா விட்டு தானே நீங்குமா பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் இதத்தான் எங்கேயும் இந்த பக்கத்துல அந்த ஒரு ஒரு பெரியவர் பெரியவர் எங்க ஊர்லாம் மறந்து போச்சு முற்றோதல்ல தான் கேட்டார் வந்து எங்க இந்த பக்கத்துல எங்க இருந்த முத்தோல்ல அதெல்லாம் அங்கதான் நம்ம பண்டுட்டு அந்த பக்கத்துல தான் இல்ல நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க அன்னத்தின் அன்னத்தின் மேலேறிங்கிறாங்களே அன்னத்தின் மேலே ஏறுவாங்களா என்றெல்லாம் கேட்டு அன்னத்தின் மேலேறி மணி மயில் போல் அன்னத்து மேல மயில் ஏறி ஆடுமா அப்படின்னு கேட்டார் அன்னமும் ரொம்ப மென்மையானது மயிலும் மென்மையானது அன்னத்து மேல அன்னம்னா வந்து ஆண் பெண் வண்ணம் அது மாதிரி வந்து குழந்தை சின்ன சின்னதற்கு ஏறிக்கும் அன்னத்து மேல மயில் ஏறி ஆனதாக உலகத்தில் பெரும்பாலுமே இல்லை நான் படிச்சதே இல்லை அவர் சொல்லிட்டு இது என்னையா அப்படி இருக்குது அங்க மயில்னா வேற வேற பொருள் ஐயா அப்படின்னா அதான் அது கொஞ்சம் இலக்கணம் இலக்கணம் படிச்சுட்டா சரியா வந்து இப்ப ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை ஓமி சொல்லும் போது உள் பொருளையும் சொல்லலாம் இல் பொருளையும் சொல்லலாம் இல்பொருளையும் சொன்ன ஆயிரம் கோடி காமர் சூரியன் திரண்டதம்மாங்கிறாங்க சூரியன் ஒண்ணுதானே அது ஆயிரம் சூரியன் தேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன ஒளி மிகுதி அவ்வளவு ஒளி ஒரு சூரிய ஒளியே இவ்வளவு ஒளியா இருக்குமானாப்பா ஆயிரம் ஒளி சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த பேரொழிக்கிறது அங்க ஒளியை வந்து அவ்வளவு மிகுதிப்படுத்துறது சொன்னாங்களே தவிர சூரியன் ஒண்ணு ஒண்ணுதான் அப்ப ஆயிரம்ங்கிறது இல் பொருள் இல்லாது அது போல இங்கே அன்னத்தின் மீதேறி ஆடும் மயிலினும் போல் என்று சொல்லும் போது என்னன்னு கேட்டா அந்த அந்த அம்மா எங்க இருக்கிறா அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறா அந்த ஊஞ்சல் ஆனது எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா மெதுவா அப்படி வருது அப்படி ஊஞ்சல் ரொம்ப வேகமா ஆட்டக்கூடாது இல்லைங்களா மெதுவா அண்ணன் எப்படி நடக்கும் மெதுவா நடக்கும் சரிங்களா அந்த அன்னை எப்படி மெதுவா நடக்குமோ அது போல இந்த ஊஞ்சலும் மெதுவா அப்படி அசையுது அதுல மேல உட்கார்ந்து இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா மயில் மயில் யாரு அம்மா மயில் போன்ற அம்மான்னு சொல்லுவது அப்போ இங்க அன்னத்தின் மேலேறு என்பதை சொன்னது காரணம் அந்த அன்னமானது எப்படி மென்மையாக நடக்குமோ அது போல இருக்கிற ஊஞ்சல்ல நீ மயிலாக இருந்து ஏறி ஆடுகிறாய் எனவே இது இல் பொருள் ஓமம் அன்னத்து மேல மயில் என்னைக்குமே உட்கார்ந்து ஆட முடியாது ரெண்டும் பறவை இதுவும் பறக்கும் அதுவும் பறக்கும் உட்காந்துன்னா பறந்து மேல அடிச்சுடும் ரெண்டாவது அதுக்கு தோகையெல்லாம் இருக்குது மயிலுக்கு சரிங்களா அன்னத்துக்கு அவ்வளவு தோகை இல்லை அப்படி இல்லை இப்படி எல்லாம் இருப்பதுனால இது வந்து என்ன இல்பொருள் ஓமை அப்ப ஒரு அறிஞர் என்ன ஓமை சொல்லலாம்னா உள்பொருளையும் ஓமை காட்டலாம் இல்லாத போற பொருளையும் காட்டலாம் இங்க இல்லாத பொருளை காட்ட வச்சுக்கணுமே தவிர ஒரு காலத்தையும் அன்னத்தின் மேல ஒரு மயில் ஏறி ஆடாது அப்படிங்களா ஐயா நல்ல வயது வந்த பெரியவர் ரொம்ப ரொம்ப நாளா எனக்கு சந்தேகம் இந்த இதுல திருவாசகத்துல அப்படின்னு என்ன நாங்க வந்து பெருசா படிச்சுட்டோம் இந்த ஓமிங்கிறதுல அப்படி ரெண்டு விதமா சொல்லாம்னு இலக்கணங்கள்ல இருப்பதனால அது மாதிரி சொன்னார்னு சொல்லி ஆகவேதான் அன்னத்தின் மீதேறி ஆடும் மயிலின மயில் போல என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ உடனே இங்க இன்னொரு சந்தேகம் என்ன அன்னத்தின் மேலேறி ஆடும் மயிலினம் போல் என் அத்தன் என்னையும்ங்கிறாரு அல்ல நீங்க அந்த பாடலானதுனாலே நீங்க என்ன பண்ணணும் கேட்டா அன்னத்தின் மேலேறு ஆடு மயில் போல் என்பது அப்படியே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணும் பன்னி பணிந்திரஞ்சி பாவங்கள் பற்றறுப்பான் அல்லவா என்னுடைய வந்து நான் வந்து அடிக்கடி இப்படி பெருமானை போடுவதனால என்னுடைய பாவத்தை எல்லாம் நீக்குகின்ற பெருமான் நீங்க அந்த வரி விட்டுணும் எது அன்னத்தின் மேலேறிங்கிற வரியை விட்டுட்டு அப்படிப்பட்ட பெருமை பற்றறுப்பான் என்ன என்னை என் அத்தன் அப்படி பாவத்தை பற்றெடுத்தது யாருன்னு கேட்டா என்னுடைய தந்தை என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் என்னையும் அப்படி அருமையாக கொண்டான் அவன் எழில் பாடி எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் மார்பங்கள் எல்லாம் உடைய பெண்களே இப்ப கொண்டாந்து சேர்க்கணும் அன்னத்தின் மேலேறி ஆடு மயில் போல பொன்னூசல் ஆடாமோ அந்த தொடரை கொண்டு வந்து இங்க சேரும் ஆமாமா செய்யுள்ள ஆனதுனால நீங்க என்ன சொன்னா ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை தொடர் இருக்கும் சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா பத்து வரைக்கும் பின்னால் இருக்கிறத கூட முன்னால கூட்டுவாங்க அது மாதிரி இருக்கும் அது நச்சினார்க்கிறீர் உரைன்னா கொண்டுட்டாம இந்த கொண்டு கூட்டியே ஒரு சிவர் கொண்டு கூட்டுதல் தான் கொண்டு கூட்டுதல் ஒன்று ஒரு தொடரை எடுத்து இன்னொரு தொடரோடு கூட்டி உரைத்தான் அதனால இந்த அன்னத்தின் மேலேறி ஆடு மயில் அப்படி நிறுத்திடணும் நிறுத்திட்டு அதுக்கு முன்னும் பின்னும் உரை சொல்லிட்டு பொன்னொத்த பொன்முலையீர் நீங்கள் எப்படி இருக்கணும் அந்த அன்னத்தின் மேலேறி ஆடு மயிலினம் போல் பொன்னூசல் ஆடாமோ அப்படி சேர்த்துட்டோம்னா பம்பெல்லாம் என்ன பண்றது செய்யுடனவா இப்படியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிற இந்த பகுதி நல்ல வேலை அடுத்தாற்போல எட்டாவது பாட்டு கோல வரை குடுமி வந்து எத்து சால அமுதுண்டு தாள்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான் கோல வரை குடுமி வந்து கோல வரை கோலம்னா அழகு அழகு பொருந்திருக்கும்படியான அந்த மலையினுடைய குடுமின்னா